முத்தி நெறி அறியாத முற்கருடு முயல்வேனை முத்தி நெறி அறியாத முற்கருடு முயல்வேனை பத்தி நெறி அறிவித்து படவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி என்னை சிவமாக்கி ஆண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர் அச்சோவே நெறியல்லா நெறி தன்னை நெறியாக நினைவேனை சிறுநறிகள் சேராமே திருவருளே சேரும் வண்ணம் குறியொன்றும் இல்லாத குத்தந்தன் குத்தை எனக்கு அறியும் வண்ணம் அருளியவாறு ஆர் அச்சோவே பொய்யெல்லாம் மெய்யன்று புனர்முலையார் போகத்தே மையல் உறக்கடவீனி மாளாமே காத்தருளி தையல் இடம் கொண்டபிரான் தன்கடலே சேரும் வண்ணம் ஐயன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே ஆர் பெறுவார் அச்சோவே ஆர் பெறுவார் அச்சோவே மன்னவனிற் பிறந்து எய்த்து மாண்டு விடக்கடவேனை எண்ணமில்லா அன்பருளி என்னை ஆண்டிட்டு என்னையும் தன் சுண்ண வெண்ணீறு அணிவித்து தூய் நெறியே சேரும் வண்ணம் அண்ணல் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவாரச்சோவே பஞ்சாய அடிமடமார் கடைக்கண்ணால் இடர்பட்டு நெஞ்சாய துயர் கூற நிற்பேன் உன் அருள் பெற்றேன் உன் அருள் பெற்றேன் உஞ்சேன் நான் உடையானே அடியேனை வருக என்று அஞ்சேல் என்று அருளியவாறு ஆர் வெறுவாரச்சோ வெந்து விழும் உடற்பிறவி மெய்யன்று வினை பெருக்கி பிறவி மெய்யன்று வினை பெருக்கி கொந்து குடற்கோல் வளையார் குவிமுனை மேல் வீழ்வேனை மறுத்து என்னை ஆண்டு பரிசரையன் துரிசும் அறுத்து அந்தம் எனக்கு அருளியவாறு ஆர் அச்சோவே ஆர் அச்சோவே தையலார் மையலிலே தாழ்ந்து விடக்கடவேனை பையவே கொடுபோந்து பாதமெனும் தாடுருவி உய்யும் நெறி வித்துட்டு ஓங்காரத்து உட்பொருளை ஐயன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவாரச்சோவே ஆர் பெறுவாரச்சோவே சாதல் பிறப்பு என்னும் தடஞ்சுழியில் தடுமாறி காதலின் மிக்கு அணியிடையார் கலவியிலே விழுவேனை மாதொரு கூறு உடைய பிறான் மாதொரு கூறு உடைய பிரான் தன்கடலே சேரும் வண்ணம் ஆதி எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே ஆர் பெறுவார் அச்சோவே ஆர் பெறுவார் அச்சோவே செம்மை நலம் அறியாத சிதடருடும் திரிவேனை மும்மை மலம் அறிவித்து முதலாய முதல்வன் தான் நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மை எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோமே செம்மை நலம் அறியாத சிதடருடும் திரிவேனை மும்மை மலம் கருவித்து முதலாய முதல்வன் தான் நம்மையும் ஓர் பொருளாக்கி நாஜிவிகை ஏற்றுவித்த அம்மை எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே அச்சோவே